திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு இன்னம்பர் திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் மன்னுமலை மகள் கையால் வருடின மாமரைகள் சொன்ன துறை தோறும் தூப்பொருளாயின தூக்கமலத்தன்ன வடிவின அன்புடை தொண்டற்கமுதருத்தி இன்னல் களைவன இன்னம்பரான் இணையடியே பைதற்பிணக்குழை காளி வெங்கோபம் பங்கப்படுப்பான் செய்தற்கரிய திருநடம் செய்தன சீர்மறையோன் உயிர் பொருட்டு வெங்கூற்றை உதைத்தன உம்பர்க்கெல்லாம் எய்தற்கரியன இந்நம்பராந்தன் இணையடியே சுணங்கு நின்றார் கொங்கையாள் உமை சூடின தூமலரால் வணங்கி நின்றும்பர்கள் வாழ்த்தின மன்னுமறைகள் தம்மில் பிணங்கி நின்றின்னன வென்றறியாதன பேய்கணத்தோர் இணங்கி நின்றாடின இந்நம்பராந்தன் இணையடியே ஆரொன்றிய சமயங்களின் அவ்வவர்க்கப்பொருள்கள் வேறொன்றிலாதன விண்ணோர் மதிப்பன மிக்குமன் மாறொன்றிலாதன மண்ணொடு விண்ணகம் மாய்ந்திடினும் ஈரொன்றிலாதன இன்னம்பராந்தன் இணையடியே அறக்கர்தம் முப்புறம் அம்பொன்றினாலடங்கியின்வாய் கரக்க தேர்மிசை நின்றன கட்டுருவம் பறக்க வெங்கானிடைவேடுருவாயின பல்பதிதோடு இறக்க நடந்தன இந்நம்பராந்தன் இணையடியே கீண்டும் கிளர்ந்தும் பொற்கேழல் முன் தேடின கேடுபடா ஆண்டும் பல பல ஊழியும் ஆகின ஆரணத்தின் வேண்டும் பொருள்கள் விளங்க நின்றாடின மேவு சிலம்பு ஈண்டும் கழலினையின் இன்னம்பரான் தன் இணையடியே போன்றும் தகையன பொல்லா முயலகன் கோபப்புண்மை ஆற்றும் தகையன ஆறு சமயத்தவரவரை தேற்றும் தகையன தேரிய தொண்டரை சென்னெறிக்கே ஏற்றும் தகையன இன்னம்பராந்தன் இணையடியே பயம் புன்மை சேர்த்தரு பாபம் தவிர்ப்பன பார்ப்பதிதன் குயம் பொன்மை மாமலராக குலாவின கூட ஒண்ணாம் சயம்புவென்றே தகுதாணுவென்றே சதுர்வேதங்கள் நின்று இயம்பும் கழலினையின் நம்பராந்தன் இணையடியே அயன் நெடுமாலிந்திரன் சந்திராதித்தரமரெல்லாம் ஷய என்று முப்போதும் பணிவன தன் கடல் சூழ் வியனில முற்றுக்கும் விண்ணுக்கும் நாகர் வியன் நகர்க்கும் இயபரமாவன இந்நம்பராந்தன் இணையடியே தருக்கிய தக்கன் தன் வேள்வி தகர்த்தன தாமரை போது உருக்கிய செம்பொன் உவமன் இலாதன ஒன்கையிலை நெருக்கிய வாழறக்கன் தலை பத்தும் நெறித்தவன் தன் இருக்கியல்பாயின இன்னம்பரான் இணையடியே சுவாமி எழுத்தரிநாதர் அம்பாள் கொந்தார் பூங்குழலி திருச்சிற்றம்பலம்